النبي صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் சர்வ உலகத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் வல்ல உணர்வோரான அல்லாஹுக்கே உண்டாகட்டும் அல்ஹம்துல்லா சும் அல்ஹம்துல்லா சலாத்தும் சலாமும் உயிருள் மேலான முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபங்கள் தபங்கள் மேலும் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு பிற இல்லத்தில் அட்டைக்காப்புடைய நிலத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் எந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் எப்படிப்பட்ட கட்டளைகளை நமது வாழ்க்கையில எடுத்து நடக்கும்படி எல்லாம் ஏவிருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ எந்த வாழ்க்கை பக்கம் நெருங்கவே கூடாது என்பதாக தடுத்திருக்கின்றானோ முற்றிலும் தடுத்து தக்குவாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிகத்தும் நசிகத்தும் செய்து கொள்கிறேன் மேலானவர்களே எந்த ஒரு தக்குவா எங்களுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றிருந்தால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரகசியமான பாவங்கள் இரகசியமான பாவங்கள் இவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அப்புறப்படுத்தவில்லை என்றிருந்தால் நாம் எங்களுக்கு வர இருந்த எத்தனையோ நலவுகளை நாமவே தடுத்துக் கொள்கிறோம் எப்பொழுது நாம் தெரிந்து கொண்டு பாவத்தை செய்ய ஆரம்பிப்போமோ ஹதீஷ் தெளிவாக சொல்கிறது எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் காணாத அவர்கள் கேள்வியும் படாத அப்படிப்பட்ட நோய்களை கொண்டு அல்லாஹ் எங்களை வெடிப்பான் என்பதாக எப்பொழுது நாம் எங்களுடைய வியாபாரத்துல அளவுலையும் நிறுவையிலையும் மோசடி செய்வோமோ அல்லாஹ் மூணு வகையான தண்டனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை பிடிப்பான் எப்பொழுது நாம் அல்லாஹுக்கு மாறு செய்வோமோ அல்லாவோட செய்த ஒப்பந்தத்துக்கு மாறு செய்வோமோ நபியுல்லாஹி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு செய்த ஒப்பந்தத்துக்கு மாறு செய்வோமோ அல்லாஹ் மாற்று மதத்தவர்களை எங்கள் மீது சாற்றி விடுவான் எப்பொழுது நாம் அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கிய ஜகாத்தை மறுப்போமோ அல்லாஹ் தேவையான நேரத்தில் மலையை அனுப்ப மாட்டான் அதே போல எப்பொழுது நாம் பரானுக்கும் ஹரீசுக்கும் மாற்றமாக சட்டங்களை தொகுக்க ஆரம்பிப்போமோ மக்களுக்கு சட்டங்களை அறிமுகப்படுத்த ஆரம்பிப்போமோ அல்ல எங்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்துவான் என்பதே இது என்னுடைய புத்துபாவுடைய சுருக்கம் சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹெஜ்ரத்து போன அந்த முகாஜிருவங்களை பார்த்து சொன்னார்கள் முகாஜிரின் மகாஷல் ஓ முகாஜிரிகளே ஐந்து விடயங்கள் இருக்கின்றது அந்த ஐந்தையும் கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால் இந்த ஐந்து விடயமும் உங்களை வந்து அடைவதென்று நான் பாதுகாப்பு பெறுகிறேன் அந்த ஐந்தும் சொல்லல்லாக அனைவர் செல்லம் அவருடைய காலத்தில் இருக்கவில்லை முதலாவது சொன்னார்கள் சொல்லல்லாக அனைவர் செல்லம் அவர்கள் இதா பஷா ஃபீஹிமுல் எப்ப இந்த சமூகத்துல பாவம் பரவ ஆரம்பிக்குமோ அதை பகிரங்கமாக செய்ய ஆரம்பிப்பார்களோ சொன்னார்கள் செல்லம் அல்லாஹ் அவர்களை எப்படிப்பட்ட நோய்களை கொண்டு பிரிப்பான் என்றால் எங்களுக்கு முன்னால போன சமூகம் அப்படிப்பட்ட நோய்களை கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நோய்கள் வந்திருக்காது இன்றைக்கு இருக்குதா இல்லையா எத்தனைப்பட்ட நோய்கள் வைத்தியர்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது இதை கொஞ்சம் குடிச்சு பாருங்க திரும்ப வாங்க என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாத அல்லா நோய்களை கொண்டே அந்த சமூகத்தை அல்லா பிடிப்பான் மேலாளர்களை எப்ப எங்களுடைய வாழ்க்கையில பாவம் ஏற்படுமோ அல்லா முதலாவது எங்களுக்கு தடுக்கிறது எங்களுக்கு ஹராமாக்குவது பிரயோஜனமான எல்மை தடுப்பான் இருக்கும் கொரான் தெரியும் ஹரீஸ் தெரியும் ஹராம் தெரியும் ஹலால் தெரியும் சுண்ணத் தெரியும் வாஜிப் தெரியும் முஸ்தகப் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் வாழ்க்கையில பார்த்தால் ஹராம் இருந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில பார்த்தா வட்டியோட தொடர்பு பிறந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில பார்த்தால் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்ற மாட்டார் ஆனால் அவர் எல்லா கலைகளையும் கற்றவர் மேலானவர்களே அறிவுக்கு சிறப்பு கிடையாது அவருக்கு நிறைய நாலேஜ் எல்லா வகையான கலைகளையும் படிச்சு நிறைச்சி வச்சிருக்கிறாரு இதுக்கு சிறப்பு கிடையாது இதுக்கு சிறப்பு இருக்கும் என்றிருந்தால் ஆகப்பெரிய சிறப்பானவனாக இருந்திருப்பான் கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் பாவத்தை விட்டு நன்மை செய்யும் சிந்தனை இல்லாத அறிவுக்கு மாத்திரம் சிறப்பு இருக்கும் என்றிருந்தால் தக்குவா இல்லாத அறிவுக்கு மாத்திரம் சிறப்பு இருக்கும் என்றிருந்தால் லகான அஷ்ரஃப மஹ்லூகாத்தில்லாஹி அல்லிபலீஸ் அல்லாவுடைய படைப்பினங்களை ரொம்பவும் சிறந்தவர் ரொம்ப கண்ணியவான் இப்படி சேர்ந்திருப்பான் ஆகப்பரிய அறிவாளி சில வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது வானவர்களுக்கும் ஆசானாக இருந்தவன் அவ்வளவு பெரிய அறிவு இருந்தது ஆனால் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சான் அல்லா நரகத்துக்கு எரிஞ்சிட்டான் அவன் அவகாசம் கேட்ட அரபி நீலாயோ உன்னுடைய மக்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் என்ன பிற்படுத்தி அல்லாஹ் அவகாசம் கொடுத்தான் அவன் முன்னாலையும் பின்னாலேயும் மெடதாலையும் வடதாலையும் எல்லா பக்கத்தாலையும் எங்களை வலிக்கெடுப்பதற்கு என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதுல விடாப்பிடிய முயற்சி செய்து கொண்டே இருந்து சொன்னான் உன்னுடைய அதிகமான அறியாறுகளை நன்றி உள்ளவர்களாக நலவுகள் செய்தவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டா என்று அல்லாஹுடன் சபதம் அல்லா அல்லாஹ் உன்னையும் உன்னையும் பின்பற்றியவர்களையும் நான் நரகத்துல தள்ளுவேன் என்பதாக அந்த அளவுக்கு அவன் முயற்சி செய்து வெற்றி கண்டு கொண்டிருக்கிறான் சண்டையானது முதலாவது பிரயோஜனமான அறிவை விட்டு தடுக்கப்படுவோம் எங்களுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தால் இரண்டாவது அல்லா உள்ளத்தை சீல் பண்ணுவோம் உள்ளத்துக்கு சீல் பண்ணிட்டுருவான் அவருக்கு எந்தவித நிலவுகளும் பிரயோஜனம் கொடுக்காது எந்த ஒரு பயானும் கேட்பார் நல்ல பயான் அவரோட முடிஞ்சு சொர்க்கத்தை பத்தி சொன்னாரப்பா நரகத்தை பத்தி சொன்னாரப்பா என்று சொல்லுவாரு எந்த ஒரு மாற்றமும் வாழ்க்கையில ஏற்படாது ஜிபிரில் வந்துதான் உபதேசம் செஞ்சாலும் மேலானவர்களே வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாது இவர் செஞ்ச பாவத்தினால அல்லா உள்ளத்துக்கு அல்லா சேல் பண்ணிடுவான் மூன்றாவது இவர் அப்பாஸ் பதியல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அந்த உள்ளத்தை இருட்டாக மாற்றுவான் பாவத்தினால அஞ்சு வகையான நஷ்டங்கள் முதலாவது உள்ளம் இருட்டாகும் உள்ளம் இருட்டாகும் இரண்டாவதாக மேலானவர்களே அல்லா ஒட்டம்பில் உள்ள சக்தியை எடுத்துடுவான் ஒட்டம்புல பலகீனம் உண்டாகும் எவ்வளவு பேர் பயில்வான் பாவம் இருந்தால் உடம்புல சக்தி எல்லாம் எடுத்துருவான் மூணாவது சங்கைக்குரிய மேலாளர்களைய முகத்துல வெளிச்சத்தெல்லாம் எடுத்துடுவான் அவர் கிரீம் தேடி தெரிவார் பாமசி எல்லாம் முகத்துல வெளிச்சத்தெல்லாம் எடுத்துருவான் நாலாவதாக இவருடைய சம்பாத்தியத்திலுள்ள அபிவிருத்தி அல்ல கலட்டி எடுத்துடுவான் கலட்டி எடுத்துருவான் அஞ்சாவதாக மக்களுடைய உள்ளத்துல எங்களை பத்தி வெறுப்பு போடப்படும் வெறுப்பு போடப்படும் மனைவரி உள்ளத்துல வெறுப்பு போடப்படும் அபுத்தர் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களே அல்லாஹ பயந்துக்கோங்கோ உங்களுக்கே தெரியாமல் உங்களை பத்தி உள்ள வெறுப்பு ஏனையவருடைய உள்ளத்துல போடப்படும் கேட்டார்கள் எப்படி சொன்னாலும் நீங்க ரகசியமான பாவத்துல ஈடுபடுவீங்க என்னன்னா உங்களை பத்தி வெறுப்பு போடப்படும் வெளியில பாவம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போவீங்க மனைவி பாய்வான் மேல பிள்ளைகளுங்கிற வார்த்தையை கேட்டு என்ன குறப்பாடு செஞ்ச இவர்கள் ஏன் என்னோட இப்படி நடக்கிறார்கள் வெளியே செஞ்ச பாவம் வெளியே செஞ்ச பாவம் இவர் அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்து விதமான நஷ்டம் இந்த பாவத்தினால அது மாத்திரமல்ல எங்களுடைய வார்த்தை மக்களிடம் பிரதிபலிப்பை உண்டாக்காது எங்கேயோ மேடையில் எங்க பெரிய பீரங்கி பேச்சுகள் பேசுவோம் யாருடைய உள்ளத்தை தொடாது சில மக்கள் ஹசன் பசர் ரஹ்மஹுல்லா அவரிடம் வந்து சொன்னார்கள் இமாம் அவர்களே உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய நல்ல அமல்களும் எங்களை இழுக்கிறது நல்லதை செய்வதற்கு நாலு விடயம் சொன்னார்கள் நாலாவது சொன்னார்கள் அலிம்து அன்னல்லாஹி எனக்கு தெரியும் அந்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு கொண்டும் மறையாது அணு கூட மறையாது அது கூட மறையாது எனக்கு தெரியும் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் ஒரு பாவத்தில் இருக்கும் போது அந்த அல்லாஹ் என்னை பார்ப்பது எனக்கு வெட்கமாக இருக்கிறது இதனால் என்னுடைய வாழ்க்கையில பாவம் கிடையாது எத்தனை பேர் அல்லா பார்த்து கொண்டிருக்கிற சிந்தனை இருக்கிறது எவ்வளவு பாவத்தில் ஈடுபடுறோம் ஒரு மூத்த ஆளின் இந்தியாவை சேர்ந்த வஃத்தான ஹலீல் அஹமத் மௌலானா அவர்கள் ஒரு நேரம் இலங்கைக்கு வந்த நேரம் சொன்னாரு ஒரு மனிதன் தனிமையில இருட்டறையில ஒரு பாவத்தை ரசிக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் கதவு கொஞ்சம் அசைகிறது பயந்து நடுங்கிறாரு பார்த்தால் ஒரு பூனை விட்டுது கதவுல சொன்னாரே இவர் அந்த அசிங்கத்தை பார்த்தாரே அத்தவித பெரிய பாவமும் அந்த பூனைக்கு பயந்தது ஏன் முழு உலகத்தையும் படைத்த அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனையை விட்டுட்டு வெளியில் உள்ள படைப்பினத்துக்கு பயந்தது இது பெரிய பாவம் சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில பாவம் கிடையாது அதனால் என்னுடைய வார்த்தையால செயலால் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்றது மேலான எங்களுக்கு ஏற்பட்ட இளைநிலைக்கு காரணம் எங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பிரச்சனைக்கு காரணம் எங்கள் மீது அநியாயக்காரர்கள் சாத்தப்பட காரணமே இந்த பாவம் தான் ஹசன் அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் அந்த முக்கியமான பெரியவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் இந்த வருடம் நீங்க எல்லோரும் சேர்ந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறீர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜாஜிக்கு எதிராக நாம் பதுவா செய்ய வந்தோம் ஹஜாஜ் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை கொலை செய்தவர் அவன் இப்படிப்பட்டவனா ஜெயில கட்டுவான் மேல ஓப்பன் வெயிலும் படும் மழையும் பெய்யும் மக்கள் கத்தி கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து அல்லா நாளே கயாமத்த நாளையில நரகவாசிகளுக்கு சொல்ற வார்த்தை நரகவாசிகள் கத்திக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹ் சொல்வான் என் நாய்களே என்று அல்லா சொல்லுவான் நாய்களே நீங்க என்னோட பேசாதீங்க இந்த ஜெயில கத்துறவங்க பார்த்து ஹஜ்ஜான் சொன்ன வார்த்தை ஓ நாய்களே நீங்க என்னோட பேசாதீங்க அவ்வளவு நியாயம் செஞ்சவன் சொன்னார் ஹஜ்ஜாஜிக்கு எதிராக பதுவா செய்ய வேண்டும் ஹசன் பசர் ரஹ்மோல்லா அவர்கள் சொன்னார்கள் நீங்க பதுவா செய்யறதுக்கு முன்னால உங்களோட ஊர் மக்களுக்கு செஞ்ச பாவத்துக்கு தௌவா செய்ய சொல்லுங்க ஹஜ்ஜாஜ் சாத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாவத்தினால நீங்க உங்களோட ஊர் மக்கள் அவர்களை தௌபா செய்ய வைக்காமல் நீங்க ஹஜ்ஜாஜிக்கு எதிராக பதுவா செஞ்சால் ஹசன் பசர் இப்படி சொன்னாங்க உங்கள் மீது மனிதன் அல்ல நாய்களும் பன்றிகளும் தான் ஆட்சி செய்ய சாட்டப்படுகின்றன எங்களுக்கு சாட்டப்படுவது நாங்கள் செய்த பாவம் நாங்க செய்த அநியாயம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநியாயம் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பதுவா இருக்கிறதே அது காபிராக இருந்தாலும் அது பலிக்கும் எழுதுறாங்க வரலாறு ஒரு சம்பவத்தை ஒரு ஏழை அவர் மீது வியாபாரம் செய்யறவர் மீன் விற்பனை செய்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுறவர் ஒரு நாள் தூண்டிலை இடுகிறார் ஒரு மீன் மாற்றுகிறது சந்தோஷம் எடுத்துக்கொண்டு பஜாருக்கு வருகிறார் விற்பதைக்கு சில அரசியல்வாதிகள் வந்து அந்த மீனை பறிக்க முற்பத சொன்ன ஏழை இந்த மீனை வச்சுதான் நான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறேன் அநியாயம் செய்யாதே இருந்த பழைய கால தலை கடித்து விட்டு அந்த மீனை எடுத்து செல்கிறார் அந்த மீன் அவருடைய கையை கதிக்கிறது கொஞ்ச நாள் போகல வலி குத்துது வைத்திர மாதிரிய முடிவு உடைய விரலை வெட்ட வேண்டும் வெட்டி எடுக்கப்படுது இன்னும் நாள் போக போக இன்னும் வலி குத்த ஒவ்வொரு துண்டா வெட்டி வெட்டி சந்து வரைக்கும் வெட்டப்படுது ஒருவர் கேட்கிறாரு உங்களுக்கு இந்த நோய் வர காரணம் என்ன சொன்னால் இதுதான் நான் ஒருவரிடமிருந்து மீனை பறித்தேன் சொன்னாரு உங்களுக்கு வைத்தியம் அவரிடம்தான் இருக்கிறது அவரை போய் சந்தித்து மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அது கேட்காத வரைக்கும் உங்களோட முழு உடம்பை வெற்ற வேண்டி ஏற்படும் தேடி செல்கிறார் கஷ்டப்பட்டு தேடுகிறார் தேடி விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த மீனுடைய பெருமதியையும் கொடுக்கிறார் அது என்ன விஷயம் நான் மன்னிச்சுட்டேன் பிரச்சனையே இல்லை இவரு கேட்டாரே ஓ மனிதா நான் உன்னிடம் மீனை பறித்தேனே அந்த நேரத்துல நீ என்ன சொன்னாய் நான் சொன்னா நான் ஒரு பலகீனமானவன் இவன் அவனுடைய பலத்தை பாவித்து என்னிடம் மீனை பறிக்கிறாய் நீயோ அவனை விட பல சக்தி உள்ளவன் உன்னுடைய சக்தியை இவன் மீது காட்டு என்று சொன்னேன் அவர் சொன்னார் மனிதனே அல்லா எனக்கு காட்டிட்டான் என்பதாக காட்டித்தான் என்பதாக ஒரு அரசனுடைய காலத்தில் ஒரே ஒரு தாய் அந்த அரச குடும்பம் வாழ்ந்த இடத்துல ஒரு குடிசையை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார் அரசன் வெளியே வந்த நேரத்துல என்ன குடிசை அரண்மனை பக்கத்துல சொன்னாங்க ஒரு மூதாத்தி ஒரு கிளவியுடைய சொன்னாங்க அதை தரமட்டமாக்கிடுங்க ஒழிச்சு போட்டாரு அந்த மூதாத்தி வந்து பார்த்தா குடிசை தரமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அவ கேட்டா வானத்தை பார்த்தியாங்களா நான் தான் என்னுடைய வேலை நிமித்தம் வெளியே போயிருந்தேன் நீ எங்க போயிருந்தாய் நீ எங்க போயிருந்தாய் அல்லா அல்லா ரோசாமுல்லான் ஜிபிரலாத்த அனுப்பி அல்லா சொன்னா அந்த அரசனுடைய அரண்மனையையும் அவனையும் சேர்த்து அப்படியே தரமட்டமாக பதுவா என்பது பலிச்சையா அதனால மேலாளர்களே நபி அவர்கள் சொன்னார் இந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இருந்தால் பல சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் முதலாவது பாவம் இரண்டாவது சொன்னார்கள் எப்ப சமூகம் வலம் எப்ப அளவு நிர்வகித மோசடி செய்வார்களோ இப்ப வியாபாரம் சூடு பிடிக்கிற காலம் நெருங்கி இருக்கிறது எப்ப அளவு நிறுவையில மோசடி செய்வோமோ கலப்படம் செய்வோமோ ஏமாற்றம் செய்வோமோ நல்லதன்றி கெட்டதை கொடுப்போமோ லோக்கல் கொள்கையை கொடுப்போமோ கடும் எச்சரிக்கை சொன்னார்கள் எப்ப அளவு நிர்வையில் அவர்கள் மோசடி செய்வார்களோ மூன்று வகையான தண்டனைகள் முதலாவது சொன்னார்கள் பஞ்சத்தை கொண்டு பிடிக்கப்படுவார்கள் பஞ்சம் இரண்டாவது சொன்னார் சொல்லலாம் அறிவை செல்லம் கட்டும் வாழ்க்கை செலவு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது பலரும் சொல்லுகிறோம் என்ன என்னதான் சம்பாதிச்சு என்னத்தை தான் கண்டோம் மிச்சம் ஒன்றும் இல்லை அளவு நிறுவையில மோசடி நடந்தா அல்லா வாழ்க்கை செலவை கொண்டு பிடிப்பார் மூணாவது சொல்தான் அந்த யாரு ஆட்சி செய்யறாங்களோ அவர்கள் இவர்கள் மீது அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள் யாரும் ஆட்சிக்கு வரும்போது முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்று வரமாட்டார்கள் எப்ப முஸ்லிம்கள் இறை செய்வார்களோ வியாபாரத்துல மோசடி கலப்படம் ஏமாற்றம் அளவு நிர்வகில குறைவு செய்ய ஆரம்பிப்பார்களோ மேலானவர்களே அந்த அரசர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள் இரண்டாவது தவறு மூன்றாவது சொன்னார்கள் எப்ப இந்த சமூகம் எப்ப அல்லாஹோட செஞ்ச ஒப்பந்தம் நபியோரோட செஞ்ச ஒப்பந்தத்தை முறிப்பார்களோ யோசிக்கிறோம் அல்லாவோட எங்க ஒப்பந்தம் செஞ்சோம் வேளாண் எங்க உயிர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு ஒப்பந்தம் செய்துவிட்டு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறது என்று பேசுகிறது எங்களுடைய ஊர்கள் எல்லாம் படைகளாக இருந்தது எல்லா உயிர்களையும் பார்த்து அல்லா கேட்டான் அலத்து பரப்பிக்கும் நான் அல்லவா உங்களுடைய ரப்பு எங்க ரூகள் எல்லாம் சொல்லிச்சு நீத்தான் ரப்பு நீ சொல்ற பிரகாரத்தான் வாழுவோம் இங்க வந்து அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்வோம் இருந்தால் அல்லாஹோட செஞ்ச ஒப்பந்தத்தை முறைக்கிறோம் அடுத்த ஒப்பந்தம் சொல்லலாம் அழிய செல்ல மறுபோட செஞ்ச ஒப்பந்தம் இங்க செஞ்சோம் காணவே இல்லை உயிரோட வேளாண்களை ஒப்பந்தம் செய்தோம் அதுதான் நபி அவர்கள் கடைசி ஹஜ்ஜுக்கு ஒன்னே காலட்சம் சஹாபாக்களை எடுத்து வந்து கேட்டார்கள் அல்லாஹ் எனக்கு ரிசாலத்தையும் நுபுவத்தையும் தந்தான் உங்களுக்கு எத்தி வைக்கும்படி எத்தி வச்சுட்டேனா சஹாபாக்கள் சொன்னாங்க தூர்வத்தை எத்தி வச்சுட்டீங்க அமானத்தை நிறைவேற்றினீங்க அமானத்தை நிறைவேற்றினீங்க உம்மத்துக்கு நிலவை நாடினீங்க என்று சொல்லும் போது அல்லா நீ சாட்சியாக இரு என்று சொல்லிட்டு ஒப்பந்தம் செய்தார்கள் என்ன ஒப்பந்தம் வந்தவர் வராதவருக்கு என்னை பற்றி சொல்லட்டும் என்ன பத்து ஒரு விடயம்தான் தெரிஞ்சாலும் மக்களுக்கு அதை எத்தி வையுங்கள் என்று சஹாபாக்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் சஹாபாக்கள் தபிழங்கள் ஒப்பந்தம் செஞ்சார்கள் தாபிழங்கள் தப தாபிழங்களிடம் ஒப்பந்தம் செய்தார்கள் சுமாராக மூணு நூற்றாண்டுகள் நூறு ஆண்டுகள் இந்த ஒப்பந்தம் சரிவர நிறைவேற்றப்பட்டது நபி சைக்கிளை செய்து சொன்னார்கள் நூற்றாண்டுல சிறந்த காலம் என்னுடைய காலம் அதுக்கு அடுத்து வந்த தரையோடைய காலம் அதுக்கு அடுத்து வந்த தபங்கள் சுமாராக முன்னூறு ஆண்டுகளை குறிப்பிட்டு சொன்னார்கள் சிறந்த நூற்றாண்டு என்பதாக இந்த மூணு நூற்றாண்டும் அந்த வாகனம் சிறந்த முறையிலே ஓட்டப்பட்டது என்னதேன் ஒரு வாகனத்தை போன்று சொல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த வாகனத்தை ஓட்டினார்கள் சஹாபாக்கள் ஏறி கொண்டார்கள் நிறையவர்கள் மூத்தானார்கள் சஹாபாக்கள் ஓட்டினார்கள் தாபியோங்கள் வாகனத்திலே ஏறினார்கள் சஹாபாக்கள் மௌத்தாகி விட்டார்கள் ஓட்டினார்கள் தாபியங்கள் வாகனத்திலே ஏறிக்கொண்டார்கள் எப்பொழுது மேலாளர்களே அந்த தாபியங்கள் மௌத்தானத்துக்கு பின்னால எந்த வாகனத்தை சரிவர ஓட்டினார்கள் அதுக்கு பின்னால் இந்த உம்மத் அந்த வாகனத்தை பிரித்து விட்டார்கள் சிலர் டயரை பிடித்துக் கொண்டு வாகனம் என்று சொன்னார்கள் சிலர் கண்ணாடியை பிடித்துக் கொண்டு வாகனம் என்று சொன்னார்கள் சிலருடைய கதவை பிடித்துக் கொண்டு வாகனம் என்று சொல்லி இந்த உம்மர் பெருந்து விட்டார்கள் எங்களுக்கு மத்தியில பல குரூப்புகள் பல கோத்திரங்கள் பெருந்து விட்டார்கள் சிறப்பா இருந்த வாகனத்தை பிரித்து விட்டதனால இந்த உம்மத்து இழந்தது மூணு விடயத்தை அவர்கள் சிறந்த முகையிலே வாகனத்தை ஓட்டினார்கள் ஒப்பந்தம் முன்னூறு வருடம் சரிவர நிறைவேற்றப்பட்டது அவர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்கள் மூன்று பிரயோஜனத்தை கண்டார்கள் முதலாவது அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய பாதுகாக்கப்பட்டது வரலாறு சொல்வதற்கு நேரம் இல்லை புரட்டி பாருங்கள் அவருடைய மார்க்கம் எப்படி இருந்தது அந்த காலத்துல சரிவர ஈமானாக இருக்கலாம் விவாதத்தாக இருக்கலாம் ஆமலா கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம் குடும்ப வாழ்க்கை இருக்கலாம் குணமாக இருக்கலாம் சரிவர நிறைவேற்றப்பட்டது இரண்டாவது மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை தேடி வந்து இஸ்லாத்துக்குழுக்கு நுழைந்தார்கள் மூன்றாவதாக அல்லாஹுடைய மறைவுமான உதவிகள் கண்டது கடல் பேச்சை கேட்டது சிங்கம் பேச்சை கேட்டது நெருப்பு பேச்சை கேட்டது தண்ணி பேச்சை கேட்டது உலகமே இவருடைய பேச்சை கேட்க ஆரம்பித்தது இன்று அந்த ஒப்பந்தம் ஒரு சாராதம் மாறிவிட்டது இந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது இன்றைக்கு எங்களுடைய தீனுக்கே பாதுகாப்பு இல்லை எங்களை எத்தனை பேர் இங்க இருக்கிறோம் நாங்க எல்லாரும் சுபகு சொல்லுதோம் என்று தைரியமாக சொல்வதற்கு விடுபட்டதை பத்தி அக்கறை இருக்கிறதா எத்தனை பேர் இருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில தொழுகை என்றால் ஜமாத்தோடு தான் தொழுவேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம் அது சஹாபாக்களுடைய காலத்துல இருந்தது அவங்களுடைய காலத்துல ஜமாத் தொழுகைக்கு பிந்தி வாழ்ந்த முனாபிக் எப்படிப்பட்ட முனாபிக் கண்டா எல்லாருக்கும் தெரியும் இவர் முனாபிக் கண்டு அவர் தான் இமான் தொழுகைக்கு பிந்துவாரு எத்தனை பேர் தொழுகை ஜமாத்தை விடுவோம் தொழுக தவறி போகுது எத்தனை பேர் சொல்றாங்க லோகர் அசர தொழில் மகளிர் மிஸ் ஆகுது பயம் இல்லாம தைரியமாக சொல்றாங்க அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டது இன்றைக்கு எங்களுடைய தீன் பாலாகிறது எந்த கரையும் கிடையாது இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வாறு வந்து பரம்பரை முஸ்லிம் இஸ்லாத்தை சென்று கொண்டிருக்கிறார் முந்த நாட்டு கூட ஊரை சுத்தி காட்டு சொல்லுகிறாரு அந்த வீட்டுக்கு கல்யாணம் பேச போனேன் அவன் அழகான ஒரு பிள்ளை மகள் இருக்கிறாரு சொன்னார் உண்மை சொல்லுகிறார் இல்ல அவரு அவர் தமிழ் ஒரு வாலிபரோட பழகிறார் அவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார் இந்த ஆறு மாசத்துல அவரோட போய் சேர்ந்துடுவாரா இது முஸ்லிம் சொல்ற வார்த்தை இன்றைக்கு எங்களை முஸ்லிம் மேலாளர்களை பரம்பர முஸ்லிம் இஸ்லாம் தொட்டு போறான் இந்த கல்லாமுடைய உதவி வாரான்னு பார்த்தால் மேலாளர்களே என்ன நடந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு இந்த வாகனத்தை பிரித்து விட்டதனால் ஏற்பட்ட மிகுந்த உண்மத்துக்கு ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் எல்லாரும் ஒரு தீன் ஒரு கனிமா இதை மக்களிடம் சொல்லுவோம் எங்களது வாழ்க்கையை மறுத்து நடப்போம் நிச்சயமாக அல்லா இழந்த மூன்று பிரயோஜனத்தையும் தந்தே ஆகுவான் பல்லா அல்லா இதை பேசும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா தெரிஞ்சும் தெரியாமல் தலைத்து பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா நீ படைச்ச பூமியா அல்லா நீ தந்த உடம்பையா அல்லா தெரிஞ்சு தெரிஞ்சு எவ்வளவு மாறு செஞ்சிட்டோமே அல்லா அல்லா நாங்க செய்த தவறுனாலயா அல்லா மாற்ற மதத்துறைகளுக்கு சாக்கி விடாதையா அல்லா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லா முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லா பல நாடுகள்ல முஸ்லிம்களுக்கு சோதனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லா அநியாயமாக அல்லா நியூசிலாந்துல அல்லா இந்த ஜும்மாவுடைய நாளில் எங்க முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அல்லா யார் யாரெல்லாம் இந்த கொலையில் ஈடுபடுகிறார்களே அல்லா யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னணியில் இருந்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ யாழ்லா நீ அவனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறியா அல்லா ஹிதாயத் இல்லை என்றா யாழ்லா இந்த உலகத்தை விட்டு அவர்கள் எடுத்துறியா அல்லா அவர்கள் எடுத்துறியா அல்லா இன்றைக்கு அல்லா பலஸ்தீன்கள் முஸ்லீம்களுக்கு சோதனையா அல்லா சிஸ்திரியால பல லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் யா அல்லா அல்லா நியாயம் செய்தவர்களே அல்லா நீ ஏதாவது முறையில் அவர்களை யாரெல்லாம் அணியாற்றி வந்து பாதுகாத்திரியாலாம் யார் யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள் யாரெல்லாம் நீ ஆசிரத்தில் உயர்ந்த சுகதாக்களுடைய பாக்கியங்கள் சேர்த்திரியாலாம் அவரோட குடும்பத்துக்கு யாரெல்லாம் மன அமைதியை கொடுத்திரியாலாம் பிள்ளைகளுக்கு மன அமைதியை கொடுத்துறியா அல்லா சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துறியா அல்லா இப்படிப்பட்ட நிலைமைகள் வராமல் எங்களை பாதுகாத்துறப்பே எங்களை பாதுகாத்துறப்பே இந்த முஸ்லீம் உம்மாவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துறியா அல்லா பொண்ணோட தொடர்பை ஏற்படுத்துறியா அல்லா நாமளுடன் தொடர்புகளை ஏற்படுத்துறியா அல்லா அல்லா எல்லா முழு உலகத்திலேயும் உள்ள முஸ்லீம்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துறியா அல்லா ஒன்னலா இலாக இல்லல்லா அந்த களிமா சொன்னதுனால அழிக்க முற்படுகிறார்கள் அல்லா அநியாயங்கள் செய்கிறார்கள் அல்லா அல்லா அவனுடைய பொருள்கள் சூறையாடப்படுது அல்லா பெண்களுடைய கற்பு அநியாகமாக கற்பழிக்கப்படுது அல்லா பாக்காதே அல்லா அல்லா எங்களுக்கு நீ மட்டும்தான் இருக்கிறது அல்லா எல்லா அநியாயம் செய்துவிட்டு அல்லா எங்களை பயங்கரவாதி என்று உலகத்தை காட்டுகிறார்கள் அல்லா நீதான் அல்லா என்னுடைய ரப்பு அல்லா எங்களை பாதுகாத்திரியா அல்லா அநியாயக்காரருக்கு அல்லா உன்ன எல்மில ஹிதாயத் இல்லையண்டா அவசரமா உன சக்தியை காட்டுறியா அல்லா பொதுவாக தனிப்பட்ட கிருப்பமா கபூல் செஞ்சிரியா அல்லா அஹமதுல்லா ரபுல் ஆலமின் அஹமதுல்லா